விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிற்கு நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுமகானோ தாளா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்று முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் பக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் கண்ணியமிக்கமில்லான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்லாலுஹு அம்மன் வாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹு தாரா தந்திருக்கிறார் இந்த சுருக்கமான வாழ்க்கையில அல்லாஹத்து சுமகான ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல இன்றியமையான நிலைமைகளை வச்சிருக்கிறார் இந்த நிலைமைகளை மனிதன் விரும்பி ஏற்றுக்கொண்டாலும் சரி விரும்பாம ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இந்த நிலைமைகள் அவனுடைய வாழ்க்கையில மாறி மாறி வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உதாரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா இன்பம் என்று செல்லக்கூடிய ஒரு பகுதியை வைத்திருந்தான் துன்பம் என்று செல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதியை அல்லாஹால வச்சிருப்பான் அதே போல லாபம் என்று செல்லக்கூடிய ஒரு பகுதியை வைத்திருந்தா நட்டம் என்று செல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதியை அல்லா வைத்திருப்பான் அதே போல ஹயாத் என்று செல்லக்கூடிய ஒரு பகுதியை வைத்திருந்தா மவுத் என்று செல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதியை அல்லாஹால வைத்திருப்பான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு விடயத்தை மனிதர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் அல்லாஹுத்தால வைத்திருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் நிரந்தரமான நிலைமைகள் அல்ல காலையில ஒரு மனிதன் சிரிக்கிறானா மாலையில அழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது மாலையில ஒரு மனிதன் அழுகுறானா காலையில சிரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது எனவே அல்லாஹால வைத்திருக்கக்கூடிய இந்த இன்றியமையாத நிலைமைகள் இருக்குது இது மனிதனுடைய வாழ்க்கையில மாறி மாறி வரும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் அல்ல அந்த வகையில் அல்லாஹாக்கு சுபகான வைத்திருக்கக்கூடிய நிலைமைகள்ல மிக முக்கியமான ஒரு நிலைமைதான் மிக முக்கியமாக முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தரக்கூடிய சோதனைகள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சோதனைகள் என்று சொல்லி சொன்னா என்ன உலகத்துல ரெண்டு தாரார்கள் வாழ்றாங்க தெளிவாக கேளு முதலாவது அல்லாவுடைய தீன அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாவுடைய களிமாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக அல்லாவுக்கு பொருத்தமாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் இன்னொரு கூட்டம் வாழ்றாங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில அல்லாவுக்கு மாறு செஞ்ச நிலைமையில வாழக்கூடிய அந்நிய மக்கள் காப்பிர்கள் முஸ்லிகீன்கள் இந்த ரெண்டு சாராருக்கும் அல்லாஹுக்கு சோதனையை வச்சிருக்கிறான் சோதனைகளை கொடுக்கிறான் ஆனா இந்த ரெண்டு சாராருக்கும் கொடுக்கக்கூடிய சோதனைகளுக்கு மத்தியில வாரிய வித்தியாசத்தை எல்லாம் வச்சிருக்கிறான் ரெண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடிய சோதனைகள் ஒன்றல்ல ரெண்டு பேருடைய சோதனைகளுக்கு மத்தியில வித்தியாசங்கள் இருக்குது குரான் எந்த அளவுக்கு சொல்றான் என்றா முஸ்லிம்கள் முப்பினால் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைக்கு ஒரு பெயர் அல்லா சொல்றான் இபுத்தலா அல்லது இபுத்திலா குரான் அல்லா சொல்றான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அல்லா சோதிச்சான் அதே போல இன்னும் இடத்துல அல்லா பாவிக்கிறான் அதாப் என்ற வார்த்தை அல்லா பாவிக்கிறான் முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைக்குரிய பெயர் இபுத்தலா அல்லது இபுத்திலா அதே போல அந்நிய மக்கள் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு வாழக்கூடிய அந்த குப்பார்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைக்குரிய பெயர் அதாப் என்ற பெயரை அல்லாஹ் பாவிக்கிறார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா குப்பார்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சோதனையை பத்தி சொல்லக்கூடிய நேரம் இந்த உலகத்தில் அந்நிய மக்களுக்கு சோதனையை கொடுக்கக்கூடிய காரணம் சின்ன சின்ன அதாபுகளை அதாபில் அதுனா சின்ன சின்ன அதாபுகளை கொடுப்போம் என்னத்துக்காக வேண்டி தூணல் அதாபில் அக்பர் அல்லஹும் எரிஞ்சிடும் அவங்க மௌத்துக்கு பின்னால பெரிய அதாபுகளை சந்திக்க இருக்கிறாங்க மௌத்துக்கு பின்னால பெரிய பெரிய வேதனைகளை சந்திக்க இருக்கிறாங்க அதுக்கு முன்னால ஹயாத்துல சின்ன சின்ன வேதனைகளை கொடுப்போம் எரிஞ்சிடும் இதுக்கு பின்னாடி சரி புத்தி தரப்படணும் இதுக்கு பின்னால சரி அல்லாவின் பக்கம் மீளவனும் இதுக்கு பின்னாடி சரி சௌபா செய்யணும் இதுக்காக வேண்டி சின்ன சின்ன அதாபுகளை கொடுப்போம் பெரிய அதாப சந்திக்கிறதுக்கு முன்னால என்னையத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே எனவே முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் இருக்குது அல்லாஹுக்கு சோதனை கொடுக்கிறது மட்டுமல்ல நபிசல்லாஹு அலைவசல்லம் அவங்களும் தெளிவாக சொன்னாங்க முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் பல பெனிபிட் பல பலன்களை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் எல்லாம் வச்சிருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே முதலாவது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில சோதனை வருவதா விளங்கி கொள்ளுங்க பட்டோலைகள்ல இருந்து சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுவது ஒரு மனிதனுடைய கால குச்சிக்கா அவனுடைய பட்டோலையில இருந்து சின்ன ஒரு பாவம் அழிக்கப்படுவது என்பதாக நபியம் சொன்னான் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராளி அது மாத்திரமல்ல அவனுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைக்கு அவன் எவ்வாறு தவறு செய்யறானோ சோதனைகள் பலவிதமாக வரும் பயத்தை கொண்டல்லா சோதிப்பான் எதிரிகளுடைய பயமாக இருக்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே எந்த பயமாக இருந்தாலும் சூனியத்துடைய பயமாக இருக்கலாம் செய்வினையுடைய பயமாக இருக்கலாம் எந்த பயமாக இருந்தாலும் பயத்தை கொண்டு அல்லா சோதிப்பான் பசிய கொண்டு அல்லா சோதிப்பான் வீட்டுல வறுமை வரும் இன்றத்துக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை வரும் பங்களோட்காரன் ஆக வேண்டிய நிலைமையும் வரலாம் பசிய கொண்டும் அல்லா சோதிப்பான் வணக்க சிங்கினல் அம்பால் சொத்து சுகங்களை பறிச்சு சோதிப்பான் வல் மகத்தான உயிர்களை குடும்பத்துல பறிச்சும் சோதிப்பான் ஒத்தமரா சமராத் என்றது மக்கள் விளக்கம் எழுதுறாங்க எந்த அளவுக்கு இருந்தா தாய் தந்தை அயாத்தோட இருக்கக்கூடிய நேரம் சின்ன பிள்ளைகள் ஒப்பாத்தாகிறது இருக்குது இதுதான் சமராத் என்றுவாங்க இந்த சமராத் சின்ன பிள்ளைகளை குடும்பத்துல மரணிக்க செஞ்சும் அல்ல சோதிப்பான் நபி அலிஹி சலாத்து இந்த இடத்துல ஹனீஸ் சொன்னாங்க எந்த அளவுக்கு என்றா யாருடைய சின்ன பிள்ளைகள் தெளிவாக கேளுங்க இந்த மஜுமாலும் இருக்கலாம் யாருடைய சின்ன பிள்ளைகள் அவங்க பிறந்ததுக்கு முன்னால உலகத்தை நின்றுட்டாங்க ஆனா வளர்றதுக்கு முன்னால அவங்க சிறு வயதுல ஒப்பாத்தாகிறாங்களோ நபி அலிஹி சலாத்து வசலாம் சொன்னாங்க ஆயிஷா ரதி எல்லாம் உங்களுக்கு முன்னால சொன்னாங்க அந்த பேரன்ஸ் இருக்கிறாங்களே பெற்றோர்கள் அவர்களுடைய கவலைக்கு பாரம் கியாமத்துல சொர்க்கம் என்றான் கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே ஆயிஷா ரதி அல்லா கேட்டான்னு ஒரு கேள்வி யார சொல்லலாம் நீங்க சொல்றீங்களே சின்ன பிள்ளைகள் வப்பாத்தாகினா கியாமத்துல கவலைக்கு பகரம் கூலி சொர்க்கம் என்பதாக அவ சில நேரங்கள்ல சின்ன பிள்ளைகள் வயிற்றுக்கு எபோட் யார சொல்லலாம் எபோசனாகுது கருக்கலைப்புகள் தானாக ஏற்படுவது இதுக்குரிய கூலி என்ன யார சொல்லலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹு அலைவசல்லமோ கொஞ்சம் யோசிச்சாங்க யோசிச்சு சென்னாங்க யாருடைய பிள்ளைகள் வயிற்றுக்குள்ளால எபோட் ஆகுதோ கருக்கலைப்புகள் ஏற்படுவதோ அவர்களுடைய கவலைக்கு கூலியும் கியாமத்துல சொர்க்கம் என்றார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே அல்லாஹால சோதனையை தந்தாலும் அந்த சோதனைக்கு பின்னால பல பெனிஃபிட் எல்லாம் வச்சுதான் இருக்கிறான் பல பலன்கள் எல்லாம் வச்சுதான் இருக்கிறான் பல நன்மைகள் எல்லாம் வச்சுதான் இருக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இந்த காலத்துல நாங்க யோசிக்கிறோம் ஏன் இதை பத்தி பேசுறோம் ஏன் இதை பத்தி பேசுறோம் இந்த காலத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே நல்ல மக்களும் சோதிக்கப்படுறாங்க மோசமான பாவிகளும் சோதிக்கப்படுறாங்க சில நேரங்கள்ல மோசமான பாவிகளை இறங்கக்கூடிய சோதனைகள் நல்ல மக்களையும் பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே எதுவாக இருந்தாலும் விளங்கிக் கொள்ளுங்க நல்ல மக்களும் அல்லாவால சோதிக்கப்படுவாங்க சந்தேகம் அல்ல உலகத்துல நபிய விடவும் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்ல நபி அழகி சலாத்து வசலாம் சொன்னாங்க இன்ன அசத்தல் பலா கடுமையான சோதனை நபிமார் அல்ல எனக்கு தான் அல்லாஹாலா தந்திருக்கிறான் நபியை அல்லா சோதித்து தான் இருக்கிறான் ரொம்ப கடுமையாக சோதித்து இருக்கிறான் பெண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே நபியோடுமோ அதுக்கு முன்னாடி வந்த நபிமார்களுடைய கவுங்கள் எடுத்து பாருங்க மூசா அலேஹி சலாத்து காலத்துல ஒரு பெண்மணி இது நபியும் அல்ல பெரிய வலியும் அல்ல அல்லாவுடைய நேசன் பெரிய அந்தஸ்தல் ஒன்றும் இல்ல சாதாரண ஒரு பெண்மணி மூசா அலை சலாத்து வசலாத்துடைய தர்வத்தை கேட்டு பிராவுனுடைய அரண்மனை உள்ளுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா இந்த பிராவுனுடைய பணிப்பெண் இவருக்கு ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தைகள் ஒன்று நடக்கக்கூடிய வயசு இன்னும் ஒன்று கை குழந்தை ரெண்டு குழந்தைய வச்சு இஸ்லாத்தை தழுவுறா இது பிராவணன் கேள்விப்படுவது பிராவனுக்கு முன்னாடி அந்த பெண் நிப்பாட்ட பண்றா இப்ப கேள்வி நீ என்னைய ரப்பாக ஏற்றுக்கொள்றியா அந்த அல்லாஹுவ ரப்பாக ஏற்றுக்கொள்றியா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியானாலே இந்த பெண் ஈமான்ல உறுதியாக இருக்கிறா உனைய நான் ரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் அல்லாஹுவதான் ரப்பாக ஏற்றுக்கொள்ளுவன் பிரான் என்ன தெரியுமா சொல்றான் நீ ரப்பாக என்னைய ஏற்றுக்கொள்ளாட்டி உனைய நான் கொலை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் உனைய மாத்திரமல்ல உன்னுடைய ரெண்டு குழந்தையும் நான் கொலை செய்வேன் கண்ணியத்துக்குரிய எல்லாரும் நல்லடியார்களே கொலை என்றா தூக்குல போடல்ல எந்த அளவுக்கு கொடுமையான ஒரு கொலை என்றா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு தாட்சியில அப்படியே என்ன புல்லா நிரப்பப்பட்டு சூடாக்கப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டு இருக்குது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சொல்ற முதலாவது குழந்தை அந்த நடக்கக்கூடிய குழந்தை தூக்கி போடப்படுவது உயிர் தத்தளிக்குது அந்த குழந்தை ரொம்ப கதறுது ரொம்ப வேதனையில துடிக்குது ரூஹ் பிரியுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பல வாக்கள் விளக்க எழுதுறாங்க அந்த ரூஹ் அந்த உடம்ப விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் அல்லாஹுக்கு சுமகான அந்த ரூஹுக்கும் அந்த தாய்க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஹிஜாப நீக்கிட்டான் நிறைய இல்லாமக்கிட்டான் அந்த ரூஹ் போகக்கூடிய நேரம் சொல்லுது உமா கவலைப்பட வேண்டிய தேவை இல்ல அல்லா எங்களுக்கு சொருக்கத்தை வாக்களித்துட்டான் பின்னால சொல்றாங்க ரெண்டாவது குழந்தை நீ களிம வெற்றியா ரெண்டாவது குழந்தைய போடா இவன் ஈமான் உறுதியாக இருக்கிறான் நான் களிம ஒரு நாளும் விட மாட்டேன் ரெண்டாவது கை குழந்தை தூக்கி வீசப்படுவது என்னையில அந்த குழந்தையுடைய ரூபம் பெரியது ரூப் போகக்கூடிய நேரம் அதே வசாரத்தை அதே நன்மாராயத்தை செல்லிக்கு போகும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் மின்னலடியார்களே கடைசியா இந்த பெண்ணிடத்துல வாராங்க வந்து சொல்றாங்க உனையே தூக்கி போட போறன் என்ன நீ சொல்றாய் இவவும் செல்றா நான் களிமாவை விட மாட்டேன் நீ என்னைய கொலை செஞ்சாலும் ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதை நீ நிறைவேற்றிதான் ஆகணும் என்ன ஆசை சொன்னாங்க என்னுடைய என்னுடைய ரெண்டு குழந்தைகளுடைய ஜனாதாக்களும் ஒரே இடத்துல புதைக்கப்படணும் அதை நீ எனக்கு செய்யணும் சொன்னாங்க அதை நான் செஞ்சுதாரன் பிரச்சனை இல்ல அந்த பெண்மணியும் தூக்கி போடப்படுறா ரோ பெரியுது கண்ணியத்துக்குரிய எல்லாவும் நல்லது யாரே விளங்கி கொள்ள தெளிவாக ஒரு சம்பவம் உலமாக்கள் எழுதுறாங்க மூசா அலைஹி சலாத்து வசலாத்துக்கும் நபிக்கும் இடைப்பட்ட காலம் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்கள் வருடங்கள் வித்தியாசம் நபி நபியா வந்ததுக்கு பின்னால பத்து வருஷத்துக்கு பின்னால மெஹராஜுடைய பயணம் போறாங்க ஜிபரீல் அலைஹி போகக்கூடிய நேரம் ஒரு இடத்துல தஸ்தூரிய விடவும் பெருமதியான வாசம் வருவது ஜிபரீல் அலைஹி சலாத்து வசலாத்திடத்துல கேட்கிறாங்க இது என்ன வாசம் ரொம்ப கடுமையாக இருக்குது சொன்னாங்க யார சூழல்லாம் மூசா அலைஹி சலாத்து வசலாத்துடைய காலத்துல ஈமானுக்காக வேண்டி ஒரு பெண்ணும் ரெண்டு குழந்தைகளும் உயிரை விட்டாங்க அவர் அவர்களுடைய கபர்கள் தான் இங்கு அடக்கப்பட்டிருக்குது அல்லாஹால ரெண்டாயிரம் வருஷமா கஸ்தூரியை விட பெருமதியான வாசத்தை வெளியாக்குறான் இது ஏழாயிரம் வாரம் வரைக்கும் இந்த வாசம் வெளியாகிக் கொண்டேதான் இருக்குது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே நல்ல மக்கள் தான் எங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரம் வெளிரங்கம் தோல்வியமாய் தான் நீக்கும் எனவே கனிமவ சொல்லி தான் நீக்கிறான் ஆனாலும் அல்ல மௌத்ததானே கொடுத்தான் இல்ல இல்ல எங்களுடைய பார்வையில தோல்வியாக இருந்தாலும் அல்லாவுடைய பார்வையில் அது உண்மையான வெற்றி அஸ்ஹாபுடைய சம்பவத்தில் குரான் சொல்றானா இல்லையா சூரத்தில் குருஜ் நல்லா சொல்றாங்க அஸ்ஹாபுல பத்தி களிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி நெருப்பு கிடங்குல ஒவ்வொருத்தராக எரியப்பட்டாங்க தூக்கி வீசப்பட்டாங்க எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லே எந்த அளவுக்கு என்றா பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அரே களிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்துக்காக வேண்டி நெருப்பு கிடங்குல தூக்கி வீசப்படுறாங்களே ஆனா என்ன சொல்றான் தாலிகல் பௌசுல் கபீர் அதுதான் உண்மையான வெற்றி என்பதாக அல்லா குரான் சொல்றான் பார்க்கக்கூடிய நேரம் வேதனை தான் பார்க்கக்கூடிய நேரம் சோதனை தான் ஆனாலும் அல்லா குரான் சொல்றான் அதுதான் உண்மையான வெற்றி என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே எங்களுடைய பார்வையில வெற்றி என்றா எங்களுக்கு ஒரு எதிரிகள் தாக்க வராங்க குப்பார்கள் முஸ்லிக்கீன்கள் முனாபிசீன்கள் எங்க எங்களைய தாக்க வராங்க நாங்க அவங்களோட போராடி வெற்றுறதுதான் வெற்றி என்பதாக நினைக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே உகதுடைய யுத்தத்தை எடுத்து பாருங்க முஸ்லிம்கள் படுதோல்வி சும்மாவல்ல படுதோல்வி யுத்தம் முஸ்லிம்கள் படுதோல்வி ஆனாலும் முசாதிபின் அமைர பத்தி கிதாபுகள் எழுதுறாங்க முசாதிபின் உமைர் அதையெல்லாம் யார் ஆக பெரிய சுகண்டியான வாழ்த்த வாழ்ந்த ஒரு வாலிபர் நபி அவர்களே சொன்னாங்க இந்த முசாதிபின் உமைர போல மக்கால லக்ஷரி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு வாலிபனை காணல ஆறுநூறு ஏழ்நூறு தங்க காசுகள் பெருமதியான உடுப்பு தான் உடுப்பான் அப்படி இருந்தவங்க களிம ஏற்றுக்கொண்டாங்க பரதேசிய போல வரிம போல வாழ்ந்தாங்க எந்த அளவுக்கு இருந்தா வெண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே ஒரு வருஷம் மதியனால கிரவுண்ட் ஒர்க் செய்யறதுக்காக வேண்டிய நபி அலிஹி சலாத்து அந்த முஸ்லாமின் உமையர் அனுப்புறாங்க போகக்கூடிய நேரம் ஒரு எலவன்ஸும் இல்லை ஒன்றும் இல்ல கையில ஈக்கிறது உலமாக்கள் செல்றாங்க ஒரே ஒரு ஜுப்பதான் இருந்துச்சு ஈச்சப்பழம் தோட்டத்துலதான் தங்கினாங்க ஒரு வருஷம் தங்கினா வைத்து ஒன்னாவது வருஷம் பன்னெண்டு பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க ரெண்டாவது வருஷம் எழுபத்தி ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க மூணாவது வருஷம் பெரியோரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு மதீனாவுடைய எல்லைக்கு போனாங்க நபி அலேஹி சலாத்து வாராங்க அலைனா என்ற கசீதாவை படிச்சு நபியை வரவேற்றாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே இந்த முசாபிபின் அமைர் அலி அல்லா உஹதுடைய யுத்தத்துல அப்படியே ஷஹீதாக்கப்படுறாங்க எப்படி என்றா மக்கள் தெளிவா எழுதுறாங்க அவங்க வலது கையால கொடிய தூக்கி கொண்டு இடது கையால் அப்படியே போராடுறாங்க கத்திய வச்சு இடது கை வெட்டப்படுவது அதுக்கு பின்னால வலது கையும் வெட்டப்படுவது தோல் புஜங்களால நீனுடைய கொடியை தூக்குறாங்க ரெண்டாக புறக்கப்படுவது ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது அவங்களுடைய ஜனாதாவுடைய நிலவென்று தெரியுமா லட்ச வாழ்க்கை வாழ்ந்தவங்க கப்பனுடைய துணிய பத்தி எழுதுறாங்க தலைய மூடினா கால் வெளிய கால மூடினா தலை வெளிய கண்ணியத்துக்குரிய எல்லாரும் யாரே இஸ்லாத்துக்கு துரோகம் செஞ்சவங்களா இஸ்லாத்துக்கு மோசடி செஞ்சவங்களா இஸ்லாத்துடைய எதிரியா முஸ்லாமிபின் உமேருடைய ஜனாதா பார்க்க நபி அலி இஸ்லாம் வந்து செலாம் முஸ்லாம் முஸ்லாம் சொல்றாங்க நான் சொல்றேன் இந்த யுத்தத்துல முஸ்லிம்கள் ஆனாலும் மாத்திரம் என்பதாக நல்லது எனவே பொருத்தமா உலகத்துல வாழ்ந்தாலும் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான் சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அதே போல அவர் ஐயூப் அலேஹி சலாத்து வலாம் சுபகானந்தா எப்படியான ஒரு நபி என்றா இதெல்லாம் நான் சொல்லிட்டு வாரன் நல்ல மக்களுக்கு அல்லாஹால கொடுத்திருக்கக்கூடிய சோதனை வரலாறு எடுத்து பாருங்க நல்ல மக்களுக்கும் சோதனையை கொடுத்து வரலாறு ஒரு படிப்பினையாக அல்லா வச்சிருக்கிறான் இஸ்லாத் எடுத்து பாருங்க அல்லாவுக்கு விருத்தமாக வாழ்ந்தவங்க ஹதரத் ஐயூப் அலைஹி சலாத்து வசலாம் அல்லாவுடைய ஒரு ரசூலும் தான் அல்லாவுடைய ஒரு நபியும் தான் அதுதான் செல்வாங்க மன்சிக்கு ஒரு பாடம் உமும் முத்ரா முத்தரப் சொல்லி செல்வாங்க லொஜிக்குடைய பாடத்துல அப்படி என்றா அல்லாஹுக்கு சுமகான ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்ல முன்னூத்தி பதிமூணு பேரை தான் ரசூலாக மாற்றிருக்கிறார் அதுதான் சொல்லுவாங்க உள்ளூர் ரசூலும் நபி எல்லா ரசூல்மாரும் நபிதான் ஆனா ஒபாது நபி ரசூலு சில நபிமார்கள் தான் ரசூலாக இருப்பாங்க உதாரணம் காகம் எல்லாம் கருப்பு தான் ஆனா கருப்பாய்க்கிறது எல்லாம் காகம் இல்லை அத போல கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் யார்களே அல்லாவுடைய ஒரு ரசூலும் தான் அல்லாவுடைய ஒரு நபியும் தான் ஹதரத் ஐயூப் அலிஹி சலாத்து வலாம் சுபஹான் அல்லா எப்படியான வாழ்க்கை எழுபது வருஷம் சுகண்டியான வாழ்க்கை எந்த விதமான சோதனையும் இல்ல எந்த விதமான கஷ்டமும் இல்ல நோய் துன்பம் ஒண்ணும் இல்ல ரொம்ப சந்தோஷமாக வாழ்றாங்க எந்த அளவுக்கு இருந்தா எத்தனையோ மனைவிமாருக்கு கணவனாக இருக்கிறாங்க எத்தனையோ பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கிறாங்க எத்தனையோ சொத்து செல்வங்களுக்கு இவங்க முதலாளியாக இருக்கிறாங்க எத்தனையோ காதிங்கள் வேலைக்காரர்களுக்கு இவங்க முதலாளி எஜமானாக இருக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி வருவது அல்லாஹு தாலா இடத்துல ஷைத்தான் பேசி செல்றார் தப்தீருள் ஜலாலே தப்தீருள் குர்த்துபி இமாம் போன்ற இமாம்களுடைய தப்தீர் இது விளக்கமாக எழுதுறாங்க ஷைத்தான் பேசி தெளிவாக சொல்றாங்க அல்லா இடத்துல அவரது ஐயூப் அலை இஸ்லாத்துக்கு சுகண்டியான வாழ்க்கையை கொடுத்ததின் காரணமாக தான் அவர் உனக்கு மாற்றம் செய்யாமல் இருக்கிறார் நீ மட்டும் சோதனையை கொடுத்தா தீன வெற்றிடு வைத்துடுவார் இப்படி ஒரு வசாவிச போடுறான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவுடைய சோதனை இறங்குது ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் எந்த அளவுக்கு இருந்தா முதலாவது சோதனை பிள்ளைகள் அல்லாஹு தாலா மரணிக்க செஞ்சார் முதலாவது சோதனை அதரது வாழ்க்கையில முதல் சோதனை உள்ளே அப்படியே மரணிச்சு கொண்டு போனாங்க உலமாக்கள் எழுதுறாங்க ஒரு புள்ள ரெண்டு புள்ள அல்ல இருபத்தி ஆறு பிள்ளைகள் ஒன்றுக்கு பின்னு கொண்டு மௌத்தாகி கொண்டே போச்சு தாங்குவோமா தாங்குவோமா இருபத்தி ஆறு பிள்ளைகள் ஒப்பாத்தாகினாங்க அதுக்கு பின்னால மனைவிமார்கள் எல்லாம் கை வச்சான் எப்படி என்றால் சில மனைவிமார் தலாக்க கொண்டு பிரிஞ்சு வைத்தாங்க சில மனைவிமார் ஒபாத்த கொண்டு பிரிஞ்சு வைத்தாங்க ரெண்டாவது சோதனை மூணாவது சோதனை அல்லாத புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஷெய்தான் வந்து சொல்றான் உங்களோட சொத்து சோகங்கள் அழிஞ்சு நாசமாகுது அல்லாஹு தாலா சொத்து சோகங்கள் எல்லாத்தையும் தீக்கரையாக்கி போட்டுட்டான் கடைசியா அல்லாஹ் கை வச்சான் ஆபியம் ஆரோக்கியம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்தில் ஆக சிறந்த நியமம் ஒரு மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஆபியஸ் இந்த ஆபியத்துல எல்லாம் கை வைக்கிறான் எந்த அளவுக்கு இருந்தா ஒரு கடினமான நோய் உலமாக்கள் எழுதுறாங்க சில சில தப்சீர்கள் வந்து இருக்குது சில உலமாக்கள் சொல்றாங்க மூணு வருஷம் சில உலமாக்கள் சொல்றாங்க ஏழு வருஷம் ஆனா அதிகமான உலமாக்களுடைய கருத்து பதினெட்டு வருஷ காலம் அந்த நோயில கஷ்டப்பட்டாங்க ஒரு காலமும் வந்திருக்கக்கூடிய எந்த தப்சீருடைய ஆலயமும் அந்த நோய்க்கு பெயர் எழுதி இல்லை என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க அப்படி கடுமையான நோய் நோயுடைய உச்சகட்டம் என்ன அவருடைய உடம்புல இருந்து புழுக்கள் வெளியாக ஆரம்பிக்கிறது புழுக்கள் வெளியாக ஆரம்பிக்குது ஒவ்வொரு உறுப்பாக நாசம் செய்து அவருடைய உடம்புல ரெண்டே ரெண்டு உறுப்பு தான் ஆரோக்கியமாக இருக்குது ஒன்று நாவு இன்னொன்று உள்ளம் நாவால திக்கர் செய்யறாங்க உள்ளத்தால் ரம்புக்கு சுக்கர் செய்றாங்க கண்ணியத்துக்குரிய நல்லது நல்லடியார்களே கிதாபர்கள் எழுதுறாங்க ஒன்று ரஹீமா அல்லது ரஹ்மா என்று செல்லக்கூடிய ஒரு மனைவி மாத்திரம்தான் அந்த ஹகரத் ஐயூப் அலை இஸ்லாத்து இஸ்லாத்துக்கு துணையாக இருந்தாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே அந்த ரஹீமா ஹகரத் ஐயூப் அலை இஸ்லாத்து ஒத்துலாத்திரத்துல பேசி செல்றா உங்களோட அல்லா உங்களோட ரப்பங்களையே கையுட்டுட்டானோ தெரியா கை கைவிட்டுட்டானோ தெரியா இவ்வளவு ரொம்ப கொடுமையாக சோதிக்கப்படுறீங்களே வெண்ணி சுக்ரி அல்லாஹும் நல்லடியார்களே அதரது ஐயோ கலேஹி சலாத்து வசலாத்துடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை கவனி எவ்வளவு நன்றி உள்ள ஒரு வார்த்தை பார்த்து சொல்லாங்க ரஹீமா எழுபது வருஷம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுகமா உலகத்துல வாழ்ந்தேன் பதினெட்டு வருஷமா தான் நோயில கஷ்டப்படுறேன் எழுபது வருஷம் சுகந்தியா வாழ்ந்ததுக்கு சரியான முறை எழுபது வருஷம் நோயில போடுறதா இல்லையா ஆனா அல்லா பதினெட்டு வருஷமா தானே என்னைய வச்சிருக்கிறான் நன்றி உள்ள வார்த்தை பேசுறான் ஆனா இந்த ரஹீமா தான் முழுக்க முழுக்க வெளியில போறா ஒரு உணவு தேடிட்டு வந்து காட்டுல வசிக்கிறாங்க உணவு தேடிட்டு வந்து இந்த ஹதரத் ஐயூப் அலைஹி சலாத்து வசலாத்தை கவனிச்சு கொண்டு வந்தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் யார்களே ஒரு தர உணவு தேடிட்டு வாரா வரக்கூடிய நேரம் ஹதரத் ஐயூப் அலைஹி சலாத்து வசலாத்து கிட்ட வந்து சொல்றா நான் வெளியில போனேன் அப்ப ஒரு மனிதரை கண்டேன் அந்த மனிதன் என்றா ஊர்ல இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாத்தையுமே சுகமாக்குறது அவர்தான் ஊர்ல எல்லாத்துக்கும் சிபா கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த மனிதன் நோயை சோமாக்கினா நாங்க கொடுக்க வேண்டிய கூலி என்னுடைய நோயை சோமாக்கினது நீதான் என்று சொல்லணும் அவ்வளவு வேறொன்றும் சொல்ல தேவை அந்த அதோட அவர் வயு வரை சலாத்துக்கு விளங்கிட்டு அடே வந்திருக்கிறது சைத்தான் தான் இது சைத்தானுடைய ஒரு உசலாட்டம் தான் ஏன் குரான் நல்லா சொல்றான் நோயாக்குறதும் அவன் தான் சொகத்தை தாரதும் அவன் தான் இப்படி சொல்லிட்டோமா குஃபுருடைய வார்த்தையாகிடும் அதனால ரஹீம் அவ பார்த்து ஹதரத் ஐயூப் சொல்றாங்க ரஹீம நீ இப்படி அவனை கூட்டி வந்தனே நீ சுகமாக்கினா நான் சுகத்தை அடைஞ்சதுக்கு பின்னால் உனே நான் பலாப் செல்லிடுவேன் எண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே அதுக்கு பின்னால எந்த அளவுக்கு என்ன நோய் கடுமையாகுது நோய் கடுமையாகுது அப்படியே உடம்ப தொட்ட அந்த புழு உள்ளத்தை தொட ஆரம்பிக்குது இதுக்கு பின்னாலதான் ஹதரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க எப்படி துவா துவா மட்டுமா குரான் அல்லாஹ் சொல்றான் وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الراحمين அவ்வளவுதான் பெருசா ஒன்னும் கேட்கல அன்னி மஸ்தனிய துர் அவ்வளவுதான் யா அல்லா நீ என்னைய ரொம்ப கடினமான ஒரு சோதனைக்கு உள்ளாக்கித்தாய் நீ எனக்கு சுகத்தான் கேட்கல இறக்கம் காட்டக்கூடியவனுக்கு நீதான் யாழ்லா இறக்கம் காட்ட அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே குரானுடைய ஆயத்தை ஓதுறாங்க இப்படி துவாவை செய்யறாங்க எல்லாம் குரானுடைய ஆயத்தை இறக்குற சூரத்து சாதுடைய ஆயத் ஒரு குபு அப்புறம் ஐயூப் அலை சலாத்து கிடக்கிறான் ஐயூப் உங்களோட காலை எடுத்து பூமியில அடிங்க ஆதா முகத்தலும் மாறிது வசராப் தண்ணீர் பீரிட்டு கொண்டு வரும் அதை எடுத்து குடிங்க மேல் எல்லாம் தடாகிக்கோங்க அல்லாஹு தாலா தண்ணீர ஹசரத் ஐயூப் அலை சலாத்துக்கு ஷிஃபா வைக்கிறார் எண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே தண்ணி எடுத்து முழு உடம்புலையும் தராவி கொள்றாங்க தண்ணி எடுத்து குடிச்சு கொள்றாங்க குடிச்சதுக்கு பின்னால அவங்களுடைய பழைய தோற்றத்தை விடவும் அழகான ஒரு தோற்றத்தை எல்லாம் தால கொடுக்கிறான் அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு மனிதனாக மாறிட்டாங்க போன மனைவி திரும்பி வாரா வந்து பாக்குறா அதர் வயூப் அலிஸ்லாம் இல்ல வேறொரு அழகான மனிதன் இருக்கிறார் வைத்து விசாரிக்கிறா என்னுடைய கணவன் ஐயோபா கண்ணீங்களா என்னுடைய கணவன் ஐயோபா கண்ணீங்களா அதரது ஐயோப் அலஹி சலாத்து வசலாம் சொன்னாங்க நான் தான் உன்னுடைய கணவன் உலமாக்கள் சொல்றாங்க பல அடையாளங்கள் சென்னத்துக்கு பின்னாலதான் இவா தன்னுடைய கணவன் என்பதாக ஏற்றுக்கொண்டா அவ வந்து கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா முதலாவது சொன்னாங்க என்னுடைய கணவனை நான் இங்க விட்டுட்டு போட்டேன் என்னுடைய கணவனை ஒரு சின்ன மான் குட்டி தூக்கிட்டு போயிட்டுட்டோ தெரியா இப்ப யூகிச்சு கொள்ளுங்க எப்படியான ஒரு நோய் அல்லாஹு தாலா அவரது ஐயோ வலை கொடுத்தார் ஒரு மான்குட்டி தூக்கக்கூடிய அளவு சுருங்கி போனார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே என்ன செல்ல வாரம் நல்ல மக்களுக்கும் அல்லாஹ் சாலா சோதனையை கொடுப்பான் நல்ல மக்களுக்கும் சோதனையை கொடுப்பான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே எனவே வரலாறு எடுத்து காட்டுது உலகத்தில் எவ்வளவுதான் நல்ல அமல்கள் செஞ்சாலும் அல்லாவுடைய ஒரு தர்சீப் தான் அல்லாவுடைய ஒரு முறைதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தாலா சோதனைகளை கொடுக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே ஆனா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி என்னென்றா இந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு இறங்கக்கூடிய சோதனைகள் இருக்குதா இது சோதனையா அல்லது வேதனையா இதை இபத்திலான சேர்க்கிறதா இல்லாட்டி அதாப்ல சேர்க்கிறதா கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே கடைசியாக இந்த விடயத்தை சொல்லி முடிக்கிறேன் முடிக்கிறோம் தெளிவாக கேளுங்க கியாமத்துடைய நாள் கிட்டையாகக்கூடிய நேரம் ரொம்பவும் சமீபமாகக்கூடிய நேரம் நபிசல்லாம் வலையசல்லமும் கிட்டத்தட்ட ஒரு ஹதீஸ் தெரிஞ்சதே நினைக்கிறேன் அந்த ஹதீஸ்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு அடையாளங்களை சொன்னாங்க பதினஞ்சு பாவங்கள் இந்த பாவங்கள் பூமியில நடக்க ஆரம்பிச்சுட்டா அல்லாவுடைய சோதனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பதினஞ்சு பாவங்கள் இது பூமியில நடக்க ஆரம்பிச்சுட்டா அல்லாவுடைய சோதனை எதிர்பாருங்க அல்லாவுடைய சோதனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நபி அலிசலாம் சொல்லிட்டு போனாங்க இதற்கு والأمانة مغنما والزكاة مغرما وتعلم لغير الدين இப்படி பதினஞ்சு அடையாளங்கள் முதலாவது சொன்னாங்க இதத்து அல் பை தௌல அப்படி என்றா இதத்து அல் பை தௌலன் என்றா அரசாங்கம் ஒரு நாட்டுடைய அரசாங்கம் இருக்குது மக்களுக்காகவே அனுப்பக்கூடிய அந்த வரி பணம் இருக்குது மக்களுக்காகவே அனுப்பக்கூடிய அந்த பணத்துல தனி அரசாங்கம் அவங்களுடைய சொந்த தேவைக்கு எடுத்து விடுவாங்க உள்ளுக்கால் அப்படியே மங்களோர் பண்ணி கொள்வாங்க இது மக்களுக்கு வந்த பணம் வேற நாட்டுல இருந்து ஆனா இவங்க கொள்வாங்க நபி அலிஸ்லாம் சொன்ன முதலாவது அடையாளம் வந்துட்டா இல்லையா நான் ஒவ்வொரு அடையாளமா சொன்ன நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க இந்த அடையாளம் உலகத்தில் நடக்குதா இல்லையா இது முதலாவது ரெண்டாவது நபி அலைசலாம் சொன்னாங்க அமானிதங்கள் ஹனீமத்தா பயன்படுத்தப்படும் உதாரணம் நான் ஒருத்தருக்கு தள்ளி கொடுத்துட்டு போறேன் அஞ்சு லட்சம் தள்ளி அமானிதமாக கொடுக்கிறேன் அவரத கனிமத்தா நினைச்சு சொந்த தள்ளிய போல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நடக்குதா இல்லையா எண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே மூணாவது நபி அலி இஸ்லாம் சொன்னாங்க மகரமன் ஜக்காத் கொடுக்கறது அப்படியே பதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த காலத்துல சொல்றாங்க இஸ்லாமிக் ஜக்காத் சரியான கஷ்டம் என்ன என்றான் எண்ணியத்துக்குரியவர்களை ஜக்காத் கொடுக்காம இருக்கிறாங்க மூணாவது பாவம் நபி அலேஹி சலாம் சொன்னாங்க நாலாவது நபி அலை சலாம் சொன்னாங்க படிப்பாங்க மார்க்கத்துடைய அழிமத்தான் படிப்பாங்க ஆனா துனியாவுடைய நோக்கத்துல படிப்பாங்க இஸ்லாமிக் பேங்கிங் கோர்ஸ் செஞ்சா நல்லமே என்னத்துக்கு இஸ்லாமிக் பேங்க்ல வேலை செய்ய நோக்கம் துனியா படிக்கிறது தீன் நடக்குதா இல்லையா அதுக்கு பின்னால நபி அலைஹி சொன்னாங்க யாரும் கோவிக்கான நிக்காக்கு முன்னால உம்மா உம்மாண்டு பின்னுக்கால போன மக்கள் மகன்மார் நிக்காக்கு பின்னால வைப்புட கையில தான் சாவி இருக்குது வைப்புடைய பேச்ச கேட்க ஆரம்பிப்பான் அவனுடைய தாய ஒதுக்க ஆரம்பிச்சிடுவான் சமூகத்துல பாக்குறோமா இல்லையா அரே மனைவியோட இருக்கக்கூடிய இறக்கம் நிக்காக்கு பின்னால தாயோட இருக்குதா அதுக்கு பின்னால நபி அலி இஸ்லாம் சொன்னாங்க நண்பர்களை கிட்டையாக்கி கொள்ளுவாங்க வாப்பமார ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க கேட்டா செல்வாங்க அந்த கிழவனுக்கு என்ன தெரியும் அந்த வயசானவனுக்கு என்ன தெரியும் இப்ப எல்லாம் மச்சான்மாரோடு இருக்க விருப்பம் வாப்பமாரோடு இருக்க விருப்பம் இல்ல சமூகத்துல நடக்குது அதுக்கு பின்னால நபி அலைஹி சலாத்து வலாம் சொன்னாங்க மஸ்ஜிதுகள்ல சத்தங்கள் கூடிடும் டெஸ்டிகோட் கூடுறாங்க ஒரு கூட்டம் அங்க அடிச்சு கொண்டு சாவுறாங்க வேற ஏதாவது ஒரு மசூரா அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே மஸ்ஜிதுகளுக்குள்ள சத்தங்கள் உயர்த்தப்பட்டுடும் தியாமத்துடைய அடையாளம் அல்லாவுடைய பயங்கரமான சோதனை இறங்குறதுக்கு காரணம் அதுக்கு பின்னால சொன்னாங்க நபி அலி இஸ்லாம் வசாதல் கபீலத்தை ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக நியமிக்கப்படுவார் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக மோசமான ஒரு பாவி கேட்டா சொல்லுவோம் நீ எல்லாம் தலைவனா கியாமத்து வரும் உடையாளதான் வாப்பா என்று அப்படியான் ஒத்த தலைவனாக வருவாங்க ஒரு கூட்டத்தை வழி நடத்துவார் ஆக மோசமான ஒரு பாணி கண்ணியத்துக்குரிய சகோதரி நண்பர்களே அதுக்கு பின்னால சொன்னாங்க உலகத்தில் கைனா துவல் மகாசிப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கூடிலும் ஒரு பேங்க்குக்கு போங்க என்ன சரி சத்தங்கள் வைத்துக் கொண்டுதான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட ஆரம்பிச்சிடும் அதிகமான மியூசிக் கேட்பாங்க நைட் கிளப் அந்த கிளப் இந்த கிளப் எத்தனை மியூசிக் எல்லா இடங்கள்ல மியூசிக் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே வலுபிசல் ஹரீர் பட்டாடைகளை சர்வ சாதாரணமாக உடுப்பாங்க பட்டாடைகள் சர்வ சாதாரணமாக பழக்கத்துக்கு வரும் கடைசியாக நபி அலி சலாத்து வலாம் சொன்னாங்க ஒவ்வொரு பெயர்கள்ல மது குடிக்க ஆரம்பிப்பாங்க சிந்திக்கிறது ஒன்றுதான் போத வரக்கூடிய விடயம்தான் ஆனா ஒவ்வொரு பெயர்கள்ல விற்கப்படும் ஒவ்வொரு பெயர்கள்ல வாங்கி குடிப்பாங்க இப்படி ஒரு காலம் வரும் வந்துட்டா வழங்கி கொள்ளும் கிட்ட இருக்கிறோம் கடைசியாக சொன்னாங்க கடைசியாக வெளியாவின உண்மத்திற்குதே இது அவனுடைய மூதாதையர்களுக்கு ஏச ஆரம்பிப்பாங்க எங்கட வாப்பமார் அப்பமார் என்ன செஞ்சுட்டு போனாங்க எனக்கு ஒரு சொத்து செல்வம் இல்லையே மூதாதைகளை விடுமோ சகாபாக்களுக்கு ஏற்றுற காலம் இது சகாபிய சகாபி என்று ஏற்றுக்கொள்ளாத காலம் இது மூதாதைகளை கேட்கிறது என்ன ஆச்சரியம் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே நபியோ இந்த பதினஞ்சு அடையாளங்களை வச்சு சொன்னாங்க இந்த பதினஞ்சு அடையாளங்கள் நடந்துட்டா பூமியில பயங்கரமான சோதனைகள் எதிர்பாருங்க அதிகமாக காத்தடிக்கும் மழை அதே அளவுக்கு மீறி மழை பெய்யும் மனிதனுடைய தேவைக்கு மீறின மழை சூறாவளி அடிக்க ஆரம்பிக்கும் கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கும் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் சுனாமி வந்ததுக்கு கடல் கொந்தளித்ததுக்கு சில மக்கள் சொல்றாங்க அதரத் அதை உண்டுமல் அதரத் அடியில பூமி சூடாகி ஐத்தான் அப்படி சுனாமி வந்துட்டான் பூமி சூடாகல்ல பூமிய படைச்ச ரப்பு சூடாகிட்டான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு இன்னல்லடியார்களே இப்ப யோசிங்க பதினஞ்சு அடையாளம் வந்துட்டா இல்லையா முழு உலகத்துடைய பித்தனாவுக்கு யாரு காரணம் முழு உலகத்துடைய சோதனைக்கு யாரு காரணம் களிமா சென்ற நானும் நீங்களும் தான் வேற யாரும் அல்ல இமாம் பைஹக்கியுடைய முசன்னிப் இந்த ஹனீச கொண்டு வராங்க நபி அலிசலாம் சொன்னாங்க இந்த அஞ்சு பாவங்கள் பூமியில நடந்துட்டா கடைசி அஞ்சு பாவம் இந்த அஞ்சு பாவம் நடந்துட்டா உலகத்துடைய தர்த்தீப மாற்ற முடியாது அல்லாவுடைய உதவி இறங்குறது சந்தேகம் நபி அலிசலாம் முதலாவது சொன்னாங்க முஹாதிரிங்களை பார்த்துதான் இந்த விஷயங்கள் சொன்னாங்க முதலாவது சொன்னாங்க அல் பாஹிஷா எந்த நாட்டுல ஜினா கூடுதோ எந்த நாட்டுல விபச்சாரம் அதிகரிக்குதோ அந்த நாட்டுல அல் அவுலா அல்லதி முந்தின உம்மத் காணாத நோய் அல்ல அந்த உம்மத்துக்கு கொடுப்பான் முந்தின உம்மத் காணாத நோய் வரும் நூறு வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் நூறு வருஷத்துக்கு முன்னால எத்தனை பேருக்கு சுகர் நூறு வருஷத்துக்கு முன்னால எத்தனை பேருக்கு எச்ஐவி எய்ட்ஸ் இந்த உண்மை காணாத நோய காணுது மறந்து கண்டுபிடிக்காத நோய காணுது காரணம் நபி அலைத்தலாம் சொன்னாங்க கூடிட்டா அல்லா காணாத கேள்விப்படாத நோயை மக்கள் விடுவான் எண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை இரண்டாவது நபி அலைத்தலாம் சொன்னாங்க அளவு எடைகள்ல யாரு மாற்றம் செய்யறாங்களோ அது சில்லற கடை செய்யறவங்களாக இருந்தாலும் ஆபீஸ்ல வேலை செய்யறவர் எட்டு வேலை செய்யணும் ஆறு அவருக்கு சைன பண்ணிட்டு போறாரா அதுவும் அளவெடையில மாற்றம் தான் இப்படியாப்பட்ட மக்களால வசித்தத்தில் மகூனா அல்ல பெரிய பஞ்சத்தை கொண்டு வருவான் நாங்க யோசிக்கலும் ஹசரத் ஸ்ரீலங்கால மாசால பஞ்சம் இல்ல பஞ்சம் இல்லதான் இருந்தாலும் பைனான்சியலா அல்லாஹு தாலா கஷ்டத்தை கொண்டு வருவான் யார பார்த்தாலும் பஞ்சத்தை தான் ஓதுவாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கலாம் மூவாயிரம் ரூபாய் கேட்கல எங்கப்பா ஆயிரம் ஒன்று வச்சா இன்றைக்கு செலவழிச்சா நாளைக்கு அதை வச்சு கொள்ளலாம் என்ன காரணம் அளவெடையில குறைபாடுகள் நடக்குது துணியால கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே அதுக்கு பின்னால நபி அலிஹி சலாத்து சொன்னாங்க நான் ஆரம்பத்துல சின்ன விஷயம் ஜக்காத் கொடுக்காம யாரு பதுக்குவாங்களோ ஒரு விடயத்தை தெளிவாக விளங்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நைன்டீன் நைன்டி டூ தொண்ணூத்தி ரெண்டு UND United Nation Development Report தெளிவாக முழு உலகத்துக்கும் அறிவிச்சிட்டு முஸ்லிம்களுக்கு முழு உலகத்துல வாழக்கூடிய ரிசர்ச் பீப்பிள் முழு உலகத்துல வாழக்கூடிய ஆக பெரும் பணக்காரர்கள் இருநூத்தி இருபத்தஞ்சு பேர் முன்னுக்கு வந்து அவங்களுடைய முழு ஜக்காப்ல முழு சொத்துல நூத்துக்கு நாலு வீதம் ஜக்காப் கொடுத்தா ஸ்ரீலங்கார அல்ல முழு உலகத்துடைய வறுமை இல்லாமல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு யூஎன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லிட்டு ஆனாலும் நாங்க தகா கொடுக்க மாட்டோம் ஆனாலும் நாங்க பதுக்க தான் செய்வோம் ஆனாலும் உதவி செய்ய மாட்டோம் கண்ணியத்துக்குரிய யார் ஹரே நபி அலி இஸ்லாம் சொன்னாங்க ஜக்காத்தை யாரெல்லாம் கொடுக்காம இருக்கிறாங்களோ எல்லாம் மலையடி நிப்பாட்டி போட்டுடுவான் மழை பெய்யாது இப்ப உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும் அஹமது இல்லா ஸ்ரீலங்கால மாசால தொடர்ச்சியா போன கிழமை மழை நல்ல மழை வெள்ளம் போடுற அளவு மழை அதையும் நபி அலி சலாத்து சொன்னாங்க பெய்யக்கூடிய மழை அவங்களுக்காக வேண்டி பெய்யுற மழை அல்ல அல்ல மிருகங்களை படைச்சிருக்கிறான் அல்லாஹு தாலா மரம் செடி கொடிகளை படைத்திருக்கிறான் அதுக்கு பெய்யக்கூடிய மலையில நாங்க சுகம் எடுக்கிறோமே தவிர மனிதனுக்கு பெய்யக்கூடிய ரத்தத்துடைய மலை அல்ல இது நபி அலை சலாத்து அதையும் தெளிவாக சொன்னார் நாலாவது சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே நாங்க எல்லாரும் ஆலமுல் அருவாகல வச்சு ஒரு உடன்படிக்க செஞ்சோம் அல்லா நீ என்ன தீன சொல்றியோ அந்த தீன உலகத்துல நாங்க ஹயாத்தாக்குவோம் என்பதாக அந்த உடன்படிக்கைக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்யறாங்களோ சுள்ளித்த அலையும் அதுவும் முஸ்லிம்கள் அழிக்க யாருக்கிட்ட அல்லா சொன்ன வாழ்க்கை இல்லையோ யாருக்கிட்ட நபியுடைய சுண்ணத் இல்லையோ அவர்களுக்கு அல்லா சுள்ளித்த அலையும் அதுவும் மின் ஒரு எதிரிய தாக்குவான் எப்படியான எதிரி என்றா முஸ்லிம்களுக்கு முஸ்லிமே இல்லாத ஒரு எதிரி இவன் எங்கால வந்தவனோ தெரியாண்டு யோசிப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னால மீத்த தமிழ்ல ஒருத்தன் வந்தானா இல்லையா முஸ்லிம்கள் அழிச்சு போடுவோம் என்று வந்தானா இல்லையா சுள்ளித்த அலையும் அதுவும் மின் ரயிலையும் நபியுடைய வாக்கிடு கடைசியாக நபி அலைத்தலாம் சொன்னாங்க மாலம் தக்கும் அஹிம்மத்துகும் கிதாபில்லா மாலம் தக்கும் இம்மத்து கிதாபில்லா எந்த இஸ்லாமிய நாடுகள்ல இஸ்லாமிய ஆட்சி நடக்கலையோ அந்த இஸ்லாமிய நாட்டுக்குள்ளால சிவில் யுத்தங்களை ஏற்படுத்தி அல்லா முஸ்லிம்களை வேரோடு அழிச்சு போடுவான் நான் சொல்லல நபியுடைய வாக்கு நாங்க யோசிக்கிறோம் ஸ்ரீலங்கா இஸ்லாமிய ஆட்சி வந்தா நல்லவே இல்லை இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்து பாருங்க இஸ்லாமிய ஆட்சி நடக்குது இல்ல அல்லாவுக்கு மாற்றமான ஆட்சி தான் நடக்குது அதனாலதான் ஒவ்வொரு நாடுகள்ல முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுறாங்க ஒவ்வொரு நாடுகள்ல முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க வெண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இப்ப செல்லுங்க முழு உலகத்துடைய பித்தனவுக்கு யாரு காரணம் யூஎஸ் என்ற ஆணம் ஐஎஸ்ஐஎஸ் என்ற முழு உலகத்துடைய பித்தனாவுக்கும் காரணம் களிமத்தன் நானும் நீங்களும் தான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்துடைய நிலைமை மாறணுமா இந்த உலகத்துல சோதனை இல்லாத வாழ்க்கை ஒன்று கிடைக்கணுமா முஸ்லிம்களுக்கு கண்ணியம் கிடைக்கணுமா நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணுமா செல்றத கேளுவோம் செல்றத கேளுவோம் உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கைய அல்லா ரசூலுக்கு பொருத்தமான முறையில வாழாத வரையில இந்த உலகத்துடைய நிலைமையை மாற்ற முடியாது எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஸ்லாத்தோட மௌத்து முட்டு மகிழ்ச்சியக்கூடிய பாசியத்தை எல்லாம் முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக தலைவர பாவங்களை மன்னிச்சுவாயாக மற்றும் கடைகளை மன்னிச்சுவாயாக அறிந்து மறையாமல் செய்ய தவறுகளை மன்னிச்சுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யாகுல்லா இன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத மக்கள் யாகுல்லா நீயும் கொடுக்கிற ரொம்ப தகுதியான ரம்பு யாகுல்லா அந்த பாவங்களை மன்னிச்சியாகுல்லா தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சியாகுல்லா எத்தனையோ தாய் தந்தையின் கபராளிகளை அறுக்கிறாங்க யாருல்லா அவருடைய கபர்களை விசாலமாக்கி வச்சிருவாயாக பூஞ்சலை ஆக்கிடுவாயாக நரகத்திலே படுகொலையாக்காதிருப்பாயாக இறுதி முடிவு நல்லதாக்கி செல்வாயாக இலாக இல்லல்லா முகமது ரசூலுமான கலிமாவோடு எங்களுடைய ரூக்களை கைப்பற்றுவாயாக அவானா அனில் அஹமதுல்லாஹி